திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்பூவனம் திருச்சிற்றம்பலம் மாதமர் மேனியனாகி வண்டொடு போதமர் போழிலண்ணே பூவண தூரை வேதனை வீரவலர் அரணமோன்றெய்த நாதனையடி தொழ நன்மையாகுமே வாணனி மதி புல்கு சென்னி வண்டொடு தேனடி போழில் தீர பூவண தூரை ஆன நல்லருமறை அங்கம்போதிய ஞானனையடி தோழ நன்மையாகுமே வெந்துயரூபிணி வினைகள் தீர்வதோர் பொந்தியர் தோழோ தோழோதேழு பூவணத்துறை அந்திவன் பிறையினோடாறு சூடிய நந்தியடி தோழ நன்மையாகுமே வாசனன் மலர் மல்லி மார்பில் வெண்பொடி பூசனை போடில் பூவண பூவணத்துறை ஈசனை மலர் பூனை தேத்து வார்வினை நாசனையடி தோழ நன்மையாகுமே குறுந்தொடு மாதவி கோங்கு மல்லிகை பொருந்திய பொழில் தேர பூவண பூவணத்துறை அருந்திரல உணர்த்தம் அரணமோன்றெய்த பெருந்தகையடி தோழ பீடையில்லையே வெறி கமல் பொன்னை பொன்யாழல் விம்மிய பொரியரவணி போழே பூவணத்துறை கிரிபடு முடையினன் கேடில் கொள்கையன் நறுமலரடி தோழ நன்மையாகுமே பறை மல்கு மூழவோடு பாடல் ஆடலன் பொறை மல்கு பொழிலண்ணே பூவண தூரை மல்கு பாடலன் மாதோர் கூறினன் அரை மல்கு கழல் தோழ அல்லலில்லையே வரைத்தனை எடுத்த வல்லற கண்ணில் முடி விரல் தனில் அடர்த்தவன் வெள்ளை நீற்றினன் பொறு புனல் புடையணி பூவழந்தனை பரவிய அடியவர் கில்லை பாவமே நீர்மல்கு மலருரைவானும் மாலுமாய் சீர்மல்கு தீரந்தடி சேரகீர்கிலர் போர்மல்கு மழுவினன் மேய பூவண்ணம் ஏர்மல்கு மலர் பூனைந்தேத்தல் இன்பமே மண்டை கொண்டூழி தரு மதியில் தேரரும் குண்டரும் குண்டமல்ல பேசும் கோலத்தர் வண்டமர் வளர் பொழில் மல்கு பூ பண்ணோ கண்டவரடி தொழோ தேத்தல் கண்மமே புண்ணியர் தோழுதெழு பூபணத்துறை அண்ணலை அடி தொழோ தந்தன் காழியுள் நன்னிய அருமறை ஞான சம்பந்தன் பண்ணிய தமிழ் சொல்ல பறையும் பாபமே சுவாமி பூவனநாதர் அம்பாள் மின்னணையாள் திருச்சிற்றம்பலம்